خاف أجلا ومن كذب بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله جنة أو كما قال صلى الله عليه وسلم சொல்லுங்கள் மனைவி கைவாணிக்க கூடிய அல்லாவுக்கு நடக்கூடிய ஒவ்வொரு மூணு நாள் ஆண்கள் எல்லாம் எந்த விடயங்கள் அந்த முதலாவதாக அதற்கு சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஆண்மன வாழ்வோ ஒரு சூரிய கால முல்லாவுடைய அந்த சூரிய கால முல்லாவுடைய வாழ்க்கையால் பரம்பு ஆலமி எங்களுக்கு அந்த சூரிய கால வாழ்க்கையில் உள்ள அல்லாஹ் மகானுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய அல்லாத நாம் ஆட வேண்டும் நிறையக்கூடிய சகோதரரை நண்பர்களே பேசக்கூடிய நாமும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் ஒவ்வொருத்தரிடத்துல நாம் உலகத்துக்கு வந்த நேரம் கேட்டா எதுவும் இல்லாமல் வளர்த்திருக்கிறேன் என்று நாம் ஆனா உலகத்திலிருந்து போகக்கூடிய நாள் என்று கேட்டா நிச்சயமாக சத்தியமான யாருக்குமே உறுதியான நான் உலகத்திலிருந்து இந்த நாள் இந்த நேரம் இந்த இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய மௌலியை தயாரித்து ஒரு மூவியுடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நடிக்கலாம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் சொல்ல ஒரு விஷயம் அந்த நூலுடைய பற்றிய அவருடைய தளவாக எனவே நிச்சயமாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில வருவதற்காகவே கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்காகவே நான் சொல்றோம் ஒவ்வொரு முகத்துக்கும் எங்களுடைய வெற்றியர் எங்களுடைய தளவாக இருக்கிறார் நான் மௌசாமியா நான் மௌசாமியா ஹஜ்ஜி ஒப்பராஜ் வரக்கூடிய நேரத்தில் வசதி இருந்து இல்லாமல் இருந்தீங்களா ஜன்னத்துடைய சகோதரர்களே நண்பர்களே ஒரு நண்பன் வசீகரா தயாரிப்பு செய்யாத அவர் எவ்வளவு வரவுக்கு அவர் எவ்வளவு கடன் சாமியினுடைய அடிப்படையில உலமாக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய நோம்பு கதாவாக இருக்கிறது அந்த நோம்பு அவர் கதா அந்த நோம்பா கதா செய்யலாம் இருக்கிறாங்க எனவே வட்டியில் என்று வளர்ந்து இவ்வளோ நோம்பு அவருடைய அந்த கலாமான ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலேயும் அந்த நோக்கம் ஏன் நாம் மௌக்குக்கு இல்லாத வாழ்வுதான் நிரந்தரமான வாழ்க உறுதியாத வாழ்க சந்தேகம் இல்லாத வாழ்க அதுக்குரிய தயாரிப்போட அவர் உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இருக்கிறார்களே சில பெரியாருடைய பாக்குற பாருங்க வரலாறு இல்லாமல் இருக்கிறாங்க அப்துல்லாஹ் ரத்தமுல்லாஹி அலையா பக்கத்துல மகன் கொண்டு ரொம்ப கவலையில் அழுது அந்த நேரத்துல அப்துல்லாஹ் ரத்தமுல்லாஹி அலையா என்னுடைய அருமை மகளே அளவேண்டிய எந்த தேவையும் இல்லை وقد ختمت القرآن في هذا البيت أربعة آلاف محمدا كل ما لأجل هذا المقام என்னுடைய மகளே நீ அழ வேண்டிய எந்த தேவையும் இல்லை நான் இந்த வீட்டுக்குள்ள இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாலாயிரம் குரான்களை ஓடி சமமாக்கிறேன் என்கிறான் இந்த நாலாயிரம் ஒரு ஆள் ஓடி சமாவாதின நோக்கமே இப்ப நான் இந்த சக்கராத்து இருக்கிறாரே இந்த சக்கராத்துக்காக வேண்டி அந்த அளவு தயாரிப்பு சென்று ஆகையில் அப்துல்லாவின் துறை ரவி எல்லாம் ரஹமத்துல்லாஹி அலை அப்துல்லாவின் துறையுடைய மகன் கடைசி நகராக செய்கிறாங்க அந்த நேரத்தில் சொல்வாங்க புது உதவி எங்க கையை முடியுமோ சொல்லாம நம்ம எங்க கொண்டு போகணும் கடைசி நகரா இரண்டாவது கடைசி நகராக இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது சொந்தம் நாளைக்கு ஜவாபும் எல்லாம் இருக்கிறா சொன்னாலே அப்படியே தூக்கி கொண்டு மசிதுக்கு கொண்டு போவோம் மசிதுக்கு கொண்டு போறாங்க அந்த தொழில ஆண்களும் தான் பெண்களும் தான் எங்களுடைய வரலாறு எழுதப்படுவது ஆயிஷா இப்ரான் ரஹமதுல்லா அந்த ஆயிரத்தி அஞ்சூத்தி இருபது குரான்களை அவர் வீட்டுக்குள்ள சமமாகும் இவ்வளவு குரான் ஓடிக்கிறா ஆயிரத்தி அஞ்சூத்தி இருபது குரான்களை சமமாக இருக்கிறா கடைசி சங்கராத்துல எழுதக்கூடிய நேரத்துல இந்த அல்லாஹ் தங்குவாதாரிகளோடு இருக்கிறார் அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களோட உள்ளவர்களோடு அல்ல இருக்கிறார் இந்த ஆயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படியே பார்த்தாங்க கண்ணியத்துடைய சகோதரர்களே நண்பர்களே யோசித்து பாருங்க இந்த அந்த மாதிரி அண்ணன் அந்த நிரந்தரமான வாழ்க்கையில நிம்மதியாக சந்தோஷமாக தன்னியமாக இருப்பதற்காக கண்ணியக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே ரகுலாமியும் எங்களுக்கு மௌத்துக்கு முன்னால் இருக்கிற அடையாளங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறார் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் வந்தால் அவலம் அங்கிரமும் ما يتذكر فيه من تذكر وجاءهم النذير قرآن الله سبحانه وتعالى قرآن சொல்வார் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரலையா நாம் அவருக்கும் நீண்ட வாழ உலகத்தில் இருந்து கொண்டே இருந்தோம் அவங்களுக்கு அச்ச மூட்டி எச்சரிக்கக்கூடியவரும் வந்துட்டார் என்பதாக அந்த ஆயுதத்துடைய தீருடைய உலமாக்கள் எழுதலாம் என்றால் சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதனுடைய முகத்தில் உள்ள தாழ்வு ஒரு மனிதன் தான் முடி தலையில் உள்ள முடி இதுல அந்த வெல்ல முடிவானது இதை வெல்ல முடியும் அல்லாஹ் இந்த மகானுடைய ஆயத்துல அவர்களுக்கு அச்ச மூட்டி எச்சரிக்கக்கூடிய வந்துட்டார் என்ற கருத்தல்ல அது முடியும் பழுத்துக்கு முடியுடைய கடலும் ஆயிருக்கு இவ்வளவு அச்ச மூட்டி எச்சரிக்கக்கூடிய அந்த அந்த செய்தி ஒன்று வந்துட்டு இதுக்கு பின்னாலும் செய்தியாக இல்லையா என்பதுதான் நல்லா கேட்கிறான் என்பதா அந்த ஆறு ஆயிரத்தி செஞ்சீங்கா உலகமாக இருந்தார் சகோதரர்களே செல்வர்களே யாருமே கோஷம் கொள்ள வேண்டாம் சரியான நதிக்கு வருவதுடன் பிரபுதாலும் ஒரு அல்லாவுடைய விஷயத்துல அல்லா சங்கடம் தெரிவிக்கிறார் அல்லா ஒரு மனிதன் விஷயத்துல அல்லா சங்கடம் தெரிவிக்கின்றார் இந்த மனிதன்கள் இருப்பதை எனக்கு கையளிக்க இயலா இந்த மனிதனை என் கருவிகளையும் மன்னிக்க என்று அல்ல தங்களிடத்தில் யாரா இருக்கலாம் சகியான அஜீத்ல சொல்றாங்க ஒரு மனிதன் இந்த விஷயத்துல அல்லாஹ் தன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணி கொள்றான் எனக்கு என்றால் இவரை மன்னிப்போது யாரும் சொல்லவானா இவர் என்றால் யாரும் மன்னிக்கிறா எனக்கு யாரும் குற்றம் சொல்லவானா எல்லாரும் ஜனிதெல்லாம் வெளியே வந்து நம்ம சொல்றாங்க அப்பா அஜலஹோ ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு அறுபது வயத அடையக்கூடிய பாக்கியத்தை கண்டுட்டால் அறுபது வயது அடைஞ்சதுக்கு பின்னாலே இவன் அந்த வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளவில்லையே இந்த மனிதன் விஜயத்தில் அடைந்தான் யாரும் இறங்கிட்டா ஒன்றும் எக்ஸ்கியூஸ் கேட்கவானும் நான் உங்களை மனித தயாரே இல்லை அது அலுவலு வருடம் ஒரு இந்த மனித நிலங்கள் இல்லையா தற்குள்ளாரையும் சென்றால் எனக்கு என்ன இருந்தது யாரும் இருக்க மாட்டேன் சரியத்துடைய சகோதரர்களை நண்பர்களை அதுவும் எனது சாமியும் ஒரு மனிதனுக்கு ஆசிராவுடைய சிந்தனை சௌக்குடைய சிந்தனை அறாத நன்மை பக்கம் போகணும் என்ற ஆக ஆர்வம் பற்றியில அது கபூமுல்லாவுடைய விஷயத்துல கபூமு இல்லாத விஷயத்துல குடும்பத்தோட சேர்ந்து போறதுக்கு தயாரில்லை அக்கறை மண்ணு தயாரில்லை முட்டு கொடுக்கிறதுக்கு தயாரில்லை ஒவ்வொரு இபாதத்தை விஷயத்திலையும் என்னோட சந்தர்ப்பங்களை வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக வளர்ந்து போனதுக்கு பின்னாலே இன்னும் மரம் வாங்குறது பாட்டு கேட்கிறது இன்னும் மொழி பேசுறது இதுல குடிக்கிறது தவறான பாவனைகள் இருக்கிறது தவறான தொடர்புகள் இருக்கிறது மரம் வேதாக இருக்கிறது ஜனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யோசிப்பாளர் அவர்கள் ஆரணி அறுபது வயது எவ்வளவு நாட்கள் உலக சந்தர்ப்பங்கள் இருக்கிறார் இன்னும் இருந்தால் இருக்கிறார் என்றால் அவர்கள் முடிவு இவருக்கு சில வல்லமாக்களுடைய கருத்து அந்த மனிதனுக்கு அவர்கள் ஆளுமை சோபாவுடைய வாழ்க்கை சொல்லுவாங்க காலங்கள்ல வயசுல முதிர்ந்தவங்க வயசுல மூத்தவங்க அவங்களும் அவங்களோட வாழ்க்கைகளை தெரிவிக்கணும் அவங்களோட வாழ்க்கையில அமல்கள் ஒரு ஆட உருக அதனுடைய பக்குவங்கள் உருவாக்கப்படணும் கலாபார விஷயங்கள் தூரமாகணும் அதே மாதிரி ஆக முடியவில்லை ஒரு சமூகம் ஒரு தேசிய சமூகமாக இருக்கிறது ஒரு சமூகம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சமூகமாக இருக்கிறதாக இருந்தால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் இருந்தாலே அவர்களும் தீனோட அமலோடு இருக்கிறது ஆகும் சகோதரர்களே நண்பர்களே நான் வெளிநாடுகளையும் நான் வரக்கூடிய செய்தி என்ன நாங்க வாலிபர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் சின்ன பொடியன்மார்கள் உங்களுடைய தீவிர விஷயங்களை இருந்தால் மற்றும் நிர்வாகத்தின் விஷயங்களை இருந்தால் நாங்கள் நீண்ட பல விதிமங்களை செய்தோம் ஆனா வாய்ப்புகள அந்த எந்த ப்ரொஜெக்டுகளுக்கும் நாம் எங்களுடைய எங்களோட பேசாம இருக்கிறது இது தெரியக்கூடிய நாம் அந்த வாய்ப்புகளை பொய்யம்மார்கள் அதிசயம் இல்லாத வயசு விண்வெளத்தில் கொண்டா குழப்பமாக அப்படின்னு ஒதுக்கிறோம் அதை மறந்துட்டு வாரம் ஊதி நம்பராக இந்த வாய்ப்புகளை தான் சாதனை பண்ணி அந்த வாய்ப்புகளை அவங்கள பக்கத்தில் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் சகோதர மற்றும் நன்றியுடைய சகோதரர்களை நண்பர்களே அந்த உறுதியாக செய்து சகோதர மட்டும் இந்த சில மாதங்கள் வருடங்கள் உள்ள கலந்து ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் வாலிப ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் அது வயது என்ன பதினைஞ்சு இருபத்தி அஞ்சு வயது இந்த பத்து வயதுக்குள்ள பாதிப்பு ஆண்கள் பெண்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதினாயிரம் யூரோப்பியன் நாடுகள்ல இல்லாம கல்லூரி அரேபியாவிலேயே பாதிப்ப பாதிக்கும் ஏங்கோடாக இருக்கிறாங்க நீங்க அமர் எழுங்க எங்களை தீன் பரவாயில்ல பக்கத்துல நீங்க அவங்களை விநியோகத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா இதுக்கு ஏக மாற்றமாக மகந்த செல்லம் நாம் ஒரு வாலிபர்களாக ஒரு நாள் அந்த வாலிப பைத்தியம் அல்லது வாலிப பாவம் இதன் காரணமாக நரியாவில எந்த வாலிபனையும் நரியாவில தூரமாக அவங்க தவறு செஞ்சாலும் அவர்கள் அப்படியே எழுதி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக சகோதரர்களே நண்பர்களே உண்மை யோசிச்சு பாருங்க அணிவர்கள் எல்லாம் வருவாங்க இஸ்லாமுக்கு வரக்கூடிய நேரத்துல வருவர் பதிமூணு ஒப்பதத்துக்கு ஆமியர் ரவியெல்லாம் வருவாங்க நல்லாவரோட தொடர்பு வைக்கிறாங்க இஸ்லாமுக்குள்ள வராங்க பதினாலு வயசு இஸ்லாத்துக்குள்ள வாராங்க பதினைந்து பேர் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க நல்லவரோட தொடர்பு வைக்கிறாங்க பதினாறு வயது எல்லாரும் நீங்க ஆயிரத்தான் வாராங்க அப்ப மூன்றாவது பண்ணுவாங்க அமீசல்லா வலை ஒரு நல்ல மகளோட தொடர்பு வைக்கிறாங்க பதினெட்டு பத்தொன்பது அவங்க மூன்றாவது அக்கறையில் மக்களை நம்பியாமன்னா மாற்றம் இதனுடைய அல்பாக்களை வச்சது அரசம் ரவி எல்லாம் வருபவங்கள வீட்டுல அந்த அரசம் ரவி எல்லாம் வருபவங்களுக்கு பதினாறு அல்லது பதினேழு இஸ்லாத்துக்குள்ள வந்தது பதினெட்டு வயது அவங்களோட பேசுகிற பேசுகிறது இந்த வளமாவுடைய அந்த நிலைக்கு பின்னால் ஓடக்கூடிய வாக்களுடைய அந்த சாட்டை பார்த்துட்டீங்க அதுல மாசுடைய ஜபர்கள் எல்லாம் வந்தவங்க கையை புரிஞ்சுட்டு நிறைய அவங்க பதினெட்டு வயசு சாட்டு கொண்டு வந்தேன் ஒவ்வொரு அந்த வாலிபர் வாழ்க்கிற மந்திரத்தான இடத்துல அராமு போய் நபி அவங்க இடத்துல நடிகர்களெல்லாம் ஒரே அவருடைய கஷ்டத்துல நடிகர்கள்லாம் ஒரே அந்த வாலிபர் ஜபல ஜபலுக்கு பிரபந்தமாக நடித்ததெல்லாம் ஒரே ஒரு சொல்லமாக இருக்கிறான் யோசிப்பார் பதினோரு வயது செல்லாம் வழிய செல்லமாக ஒரு ஆளை எழுதுறதுக்காக வேண்டி வழியை எழுதுறதுக்காக வேண்டி அவர்கள் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வந்து நிறைய கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு வயசுல நபியார வபாத்துக்கு முன்னால் இவரை வெற்றி அபூபக்கர் உமர் ஒரு ஆளோடு இல்லாமல் வடிவத்தில் சேர்க்கப்பட்டார் இது எல்லாமே பாதிப்புகள் மதியனாக்கு போறாங்க அவர்தான் முதலாவதாக மதியனாக்கு போனால் அங்க பேசு சரியான இருக்கிறதுக்கு முன்னால கவனம் கொண்டு செஞ்சு ஒரு இஸ்லாமிய சூழல் உண்டாகிறாங்க அதுக்கு பின்னாலதான் நல்ல இருக்கிற செஞ்சாங்க வெறும் பதினெட்டு வயசுல தான் இஸ்லாமியர்கள் வந்தாங்க மதியனாக்கு இருக்கிறதுக்கு முன்னால அவர்கள் சாபாக்கள் இசத்தில் இருந்தாங்க அந்த ஹதீசீனிய கம்யூனிட்டிக்கு அமீராக இருந்தது யார் சகோதரர் அந்த நேரத்தில் வெறும் இருபத்தி சொந்த வயதுதான் அவங்க மாநில மன்னருக்கு முன்னால் பேசினது இந்த வாலிபர் அந்த ஆண்கள் கல்வி பண்ணினால் நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நினைத்ததெல்லாம் வழிவசதமாக அனுப்பதை செய்யலாம் நாம் என்ன செய்வோம் வேண்டாம் நண்பர்களே நினைத்ததெல்லாம் வழிவசதமான காலத்திலே நிவாயத்தில் வருவது சில வாழ்க்கை சகாபாக்கள் என்ன செய்வாங்க இன்னும் தப்பு செய்வாங்க அந்த காலத்துல பெண்களும் வந்து வந்தாங்கன்னா ஆண்களிட முன்கம்பு வைத்திருப்பாங்க சுத்தம் செய்யக்கூடிய அந்த சொல்லுவாங்க பொதுவாக சொல்லுவாங்க ஆண்களுக்கு ஆக சிறந்த தப்பு வந்து முத்தப்பு பெண்களுக்கு ஆக சிறந்த தப்பு வந்து முத்தப்பு இந்த அமைப்புல சிம்மதான முறையில் அந்த சகாபாக்களை வழி அல்லது உன்னாக்கு போறாங்க நதியாவோட போறாங்க அழகான பெண்ணின் மீது பார்த்து கொண்டே இருக்கிறாங்க நதியாவும் இறங்கிக்கு அங்கே உன்னாவுடைய நேரத்தில் முகங்களை திறப்பாங்க நதியாவும் அப்படியே விரல அவரோட முகங்களை அப்படியே இருக்கிறாங்க அதனால முதல் இந்த முறையில நீங்க பார்க்கறது தாராளமா இருப்பாங்க அப்படின்றதான் ஒழுங்க இந்த காலத்துல சரியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பொதுவாகவே நாம விஷயம் தான் எத்தனையோ பாவினைகள் மாணவர்களுக்கு வந்து ஆமாம் தவறான பாவினைகள் ஆமாம் ஒவ்வொரு இடங்கள்ல எந்தியாக இருக்கலாம் கண்ணியத்துடைய சகோதரர்களே நண்பர்களே நன்றாக போவோம் கட்சியுடைய சொந்தத்தில இருந்து தூரமாகக்கூடிய நேரத்துல இந்த தமிழர்கள் இருந்துதான் செய்வாங்க ஆனா அவங்களை தூரமாக்குறது அல்ல இந்த கட்சியை நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பு இந்த மத்தியில் உள்ள நீங்கார்கள் ஜமாத்திலும் ஒரு கொடுக்க நீங்கிறது யாரெல்லாம் இவன் ஜமாத்து பண்ணிட்டு வாழாங்களோ அவங்க வராதவங்களை பற்றி இது பண்றதாகும் இந்த காலத்தை பத்தி யோசிக்கிறோம் உமர் ரவி எல்லாம் ஒன்றுவங்கள காலத்துல அடிக்கடி உமர் ரவி எல்லாம் ஒன்றுவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இதெல்லாம் இது ஒன்று நீங்கப்பா சொன்னாங்க அப்படியே நாம் ஒரு வாழ்வை இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படியே மறுபடுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார் மதுவாழ்வதற்கு ஆரம்பிக்கிறார் கஷ்டப்படாமல் மாறாமல் அதிலே இன்னும் யாரு உலமாக்கள் இந்த காலத்துல உலமாக்களோட சொந்தம் பேசுவாங்க அல்ல சுமார் வழியெல்லாம் பண்ணுவோம் சொல்றது வசதியெல்லாம் பண்ணுவாங்க அவங்க சொல்ல மாத்திர உடனடியாக அவங்க வெளியே விடுவாங்க வெளியே விடப்படாமோ அவருக்காக ஒரு எதிரண்டே இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொஞ்சநாள் போகல அவங்க எத்தனை வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு அவங்க வாழ்க்கையில மாற்றம் பண்ணிட்டு சொன்னவர்கள் என்ன ஆதாரம் கேள்விப்படுவது வாழ்க்கையை மாற்றிட்டால் அந்த பழக்கங்களை விட்டுட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கண்ணாளுடைய சகோதரர்களுக்கு எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் அந்த வாழ்க்கையை மாற்றுவார் இந்த புள்ளியை நாங்கள் இப்போது ஒதுக்கிறோம் ஆனா நதியால் ஒரு நாளும் ஒதுங்க கிடையாது சொந்தத்துக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மாநிலம் கொண்டு வர மாட்டார் அப்துல்லா என்ற பெயர் மருவரோடு மாட்டிப்பட்டு வாழார் தப்பையாகி அடிக்கப்படுவது மருவ மாட்டிப்படுவார் மருவ கொண்டு வாராத தப்பையாகி மருவ மாட்டிப்படுவார் மருவ கொண்டு வாராம தப்பையாகி மூணு நாள் தாக்கிவிடுறார் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்தார்களா அதுதான் சாப்பிட ஆகும் கொண்டு முன்னாடி மாட்டிப்படுகிறார் சொன்னாங்க ஒரு விவாதத்தோடு இன்னொரு சகாபில விஷயங்கள் வந்து அவங்க சொன்னாங்க நீங்க பகவான் ஒதுக்கி கேட்டா செய்தாண்டு நமக்கு வேறுவார் இவர் ஓவியத்தோடு வச்சுக்கோ அந்த அப்துல்லா என்ற சகாபியில் இருக்கிற அவருடைய உள்ளத்துல அல்லா ரசூலுடைய மாற்றத்தை இவர் எவ்வளவு நபியாவோட சொர்க்கத்துல இருந்தவர்களா ஜன்னதுடைய சகோதரர்களே நண்பர்களே நபியாவோட தீர்ப்பு காட்டக்கூடிய யோகக்கூடிய ஒரு வாலிப சகாபி எந்த அளவுக்கு நபியாவோட யோகம் அந்த காலம் யாருக்கு இந்த மது கூட இருக்கிறதோ அவங்க தான் கண்ணியமானவர்கள் என்ற காலம் அந்த சூழல் தான் அறியீர்கள் நம்மால் வழியில் செல்லுமாம் இந்த மாணவர்களுக்கு எவரும் காட்டி காட்டி தான் கழியிருக்காங்க இந்த காலத்தை ஒதுக்குறோம் நாம் வந்து கீழே கேட்காத கூட்டத்துல நாம் மேலே ஏறுவோம் சௌகா செய்வாங்க பருவ மாற்றி வருவாங்க சௌகா செய்வாங்க பருவ மாற்றி வருவாங்க அதுக்காக ஆயிரத்தி நானூறு முன்னால இந்த உண்மை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த வாய்ப்புகள் அந்த சூழல் இன்னும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதனை வீடுகள் இருக்கிறார்கள் முப்பது வயர் இருபத்தி ஐந்து வயர் போர் செய்யப்பட்டிருப்பாங்க அல்லது கணவன் வெளிநாட்டில் இருப்பார் ஆறு நேரங்கள்ல இதனால் இழக்கூடிய இடம்பாடுகள் இருக்குது மத்தியுடைய நிர்வாகம் மத்தியுடைய அந்த வீடுகளுடைய நிலைமைகளை தீராமல் அப்படி இல்லாமல் அரோமத்தை வீட்டுக்குள்ள நடக்கிறது அதுக்கும் நல்லதான் ஜவாப் தருகிறேன் நாம் எப்படியாவது ஒரு சூழல் உண்டாக்குறோம் என்றால் பாவம் செய்தவனுக்கு வல்லா அவருக்கு தெரியும் நான் பாவம் தான் நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா எனக்கு இறக்கம் காட்டுறதுக்கு யாரும் இல்லையா எல்லாம் ஏசுறாங்க ஒதுக்குறாங்க கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இந்த காலத்துல வந்து என்ன இவ்வளவு நண்பர்களே இந்த இறக்கம் எங்க உள்ளத்துல ஆறு வருஷத்துல உலகத்துல எல்லா ஆர்மாகி கொண்டே தான் இருக்கிறது மது ஆர்மாகி கொண்டே தான் இருக்கிறது இந்த ரெண்டும் இருக்கிறது இந்த வீட்டுதான் உலகத்தில் ஆவணம் இதனுடைய வீட்டுனா மது அதாவது போதை பக்தர்களுடைய வீட்டுனா இந்த ரெண்டு வந்து இந்த மக்களோட இடம் அவங்களுக்கு துவா கேளுங்க அவங்கள அணுகுங்க அவங்கள தூரமாக வாழ பார்க்கக்கூடிய நிலைகளையும் நம்பி யாரையும் தூரமாக இல்ல நோக்கற்ற சாவிய பக்கத்தில் வச்சு கொண்டிருக்கிறாங்க நாளுக்கு நாள் வாலிபர்களுடைய விஷயத்தை நாம யோசிக்கிறது வயோதிபர்களை வாழ்ந்து போக போக அமல்களை கூட்டிக் ஏன் ஒரு நாள் மௌத்து வரதான் போது நான் அதுக்குரிய தயாரிப்புகளை செய்யாத சந்தத்துல ஆளுநருக்கு முன்னால் குற்றவாளிகளாக மௌத்தாங்க வேண்டாம் இலங்கைக்குரிய சகோதரர்களை நண்பர்களை அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் மிகவும் கஷ்டமா எனவே வயோதிபர்கள் வாலிபர்கள் நிர்வாகிகள் குறிப்பாக உலமாக்கள் எங்கெந்த அமைப்புகளை எங்களுக்கு உள்ளத்துல தவறுகள் இருந்ததோ அந்த அமைப்புகளை நான் அவங்களை அணுகிறது அவங்களோட முயற்சி செய்யறது அவர்களுக்கு வாசைறது அவங்களுக்கு தீனுக்கு வாங்க உதவியா இருக்கிறது என்ற ஒதுக்காமல் ஒதுக்காமல் அந்த அமைப்புல நாம சென்றோமே நிச்சயமாக நடித்ததுதான் வலியுறுத்தலோட எப்படி அந்த பாதிகளுக்கு மத்திய மாற்றங்கள் உண்டாகியோ நீங்களும் தூரமாக வாரம் எவ்வளவு நாம் இருந்தாலும் ஒரு தொடர்புடைய நடந்து கொண்டிருக்கும் வானம் அப்படி தொடர்பு உலகத்துல தேவையில்லை எவ்வளவு நான் அதான் நீங்க மஸ்ஜிதோட வைக்கக்கூடிய தொடர்பு உலமாக்களோட வைக்கக்கூடிய தொடர்பு அதை கூட்டிக் கொண்டு நீங்க ஒரு நோயாளி அவர்கள் நோய் மருமஸ்தானத்தில் இருக்கிறது அந்த மருமஸ்தானத்தில் உள்ள நோய டாக்டருக்கு மறந்து கொண்டிருந்த அவனால மறந்து தெரியும் எங்களுக்குள்ள பாவத்துடைய நோய் நாங்க நினைப்போம் இந்த பாவத்தை சொன்னா மோசத்தை தூக்கிடுவான் இல்ல இல்ல நீங்க சரியான முறையில சரியான ஆட்களா அணுகி உங்களை நோய் எடுத்து சொல்லுமோ டாக்டர் ஒரு நாள் மர்மஸ்தானத்துல நோய் இருந்தாலும் நோயாளிகள் இருக்க மாட்டார் அவருக்கு பரிதாபம் இலக்கம் தான் வரும் அவருக்கு உண்மையான டாக்டராக இருந்தார் எல்லாருக்கும் போய் காட்டுறதுக்கு மனம் இல்லை அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களிடம் காட்ட சொல்றோம் அதே மாதிரி மாநிலங்களை நீங்க நினைக்கவாலும் அவ்வளவுதான் எங்களுக்கு யாரும் அந்த நிலைமைக்குரிய யாரும் ஒதுக்கப்பட்டோம் என்பதை நினைக்கக்கூடாது நாம் எப்ப திருந்துறதுக்கு உண்மையான நேரத்தை நிறுவோம் அல்லா திருப்தி எழுதுவான் எனவே இந்த விஷயங்களை பேசணும் கேட்போமோ فالآخر نفسه بفضل الله سبحانه وتعالى وآخر دعوانا الحمد لله رب العالمين